இதெல்லாம் என்ன அதனால இப்படி எல்லாம் பண்ணி கொண்ட அமைப்பு உலகம் அப்படிதான் தொடங்கிருக்கு என்ன பண்றது உலகம் உலகத்தை பத்தி கவலைப்படாது புத்தானிவன் என என்னை ஆசிரித்து பேராணி அணு முன்னிடத்திலிருந்தும் ஒன்று பிறரிலிருந்தும் என்னை பணி பணியில் விடாமல் புத்தானிவன் துன்ப விற்றான் திருத்தாரம் பட்டிருக்க வித்தாகனாக எனது சித்தத்தை அப்படின்னு நான் திருவடியில போட்டு ஒரு கார்பர் கடிப்பேன் அதனால நான் சித்தம் என்ன வச்சுன்னு கேட்டாங்க இல்ல நான் திருவடியிலேயே இருக்கிற தவிர வரல சித்தமலம் அறிவிக்கும் சிவம் ஆக்கி ஆண்ட அத்தன்மையார் தன்னுடைய அந்த திருவடியில இந்த சித்தத்தை அப்படியே கற்றுக்கணும் இந்த சித்தத்தை இந்த மாதிரி திருவடியிலேயே கட்டினதை முன்னையே சொல்லியிருக்கார் திருச்சதத்துல சொல்ல முடியுமா முதல் வரி முதல் வரி அது முதல் வரினா இந்த பாட்டுல முதல் வரி சிந்தனின் தனத்தாக்கி நாயினேந்தன் கண்ணினின் பொறுப்பாட போதுக்காக்கி நான் ஏதேனும் போட்டு வரேன்னு செஞ்சா ஒண்ணுதான் சொல்லணும் வந்தனின் அம்மலத்தை ஆட்சி வாற்றும் மணி வார்த்தை காட்சி ஐம்புலங்கள் ஆற தந்தனி அப்படிதான் படிக்கணும் அந்த ஆறங்கிறது ஆறனா இந்த ஐந்து பொறிகளும் அப்படியே ஒன்னையே நினைக்கும் என்றெல்லாம் திருச்சதகம் முன்ன வந்து இப்படியாக இங்க சித்தத்தின சித்தமெனும் செங்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் வித்தகனார் என்ன வித்தகன்னா பெரிய ஞானியுடைய சித்தத்தை அவர் தான் காட்டலாம் நான் ஒண்ணுமே தகுதி இல்லாத ஏன் சித்தத்தை அவர் கட்டிட்டாரு அது பெரிய புத்தகம் பார்த்து அந்த புத்தகனார் விளையாடல் இல்லை கண்டு அழகிலா பாவகத்தால் அழு அமுக்குண்டு பாவகம்னா கொண்டு நினைச்சு நினைச்சு நானா மனசுல கற்பனை பண்ணிக்கிறது அந்த அழகிலா பாவகத்தால் அமுக்குண்டு நானா கற்பனை பண்ணி பண்ணி பண்ணி அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நினைக்கிறது அப்புறம் ஒண்ணுமே நடக்காத போது அது போறது போ அப்படின்னு விட்டுறது இதெல்லாம் விட்டுனி இந்த அறிவின்றி விலை ஒன்றும் அறியாதே வெறுதி என கிடப்பேனுக்கு ஒண்ணுமில்லாத ஆளானாருங்க அப்படி எனக்கு நீ என்ன செய்தாய் அளவிலா ஆனந்தம் அளித்து என்னுடைய ஆன்மாவுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை கொடுத்து என்னை ஆண்டானை தலைவிழா வானவரும் தோழும் பிள்ளை இந்த தலைவிழா வானவரும் என்னன்னா வானவர்லயே சில பேர் என்னென்ன கற்போதர் காமதேனு அதுலயே இருப்பான் அங்க அங்க சொல்லுதாரு அங்க அங்க அப்படி இல்லாம இதெல்லாம் தந்தது பெருமான் அல்லவா என்று வேண்டுகிற மின்னவர் இருக்காங்கள அவங்க அவங்க எல்லாம் வணங்கும்படியான தொடுந்தில்லை தாங்கினோடு பரி பரிசொன்றும் அறியாத நாயேனே பாங்கினோடு பாங்குன்னா எந்த மாதிரி உள்ளத்தை வைத்துக் எந்த மாதிரி நம்ம பேசணும் எந்த மாதிரி நினைக்கணும் என்பதெல்லாம் ஒன்றும் தெரியாது பரிசொன்றும் சரி இதனால இன்ன தன்மை பரிசுன தன்மை இதனால இன்ன தன்மை வரும் இதனால இன்ன தன்மை வராதுங்கிற அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இதெல்லாம் தெரியாத நாயேனும் ஓங்கி உலத்து ஒளி வளர நீ அப்படியே உள்ளொளியா இருந்து இருந்து இருந்து என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி குலத்திலா ஆனந்தமாய கேள்வி தெரிந்து புறம்புறம் தெரிந்தாள் இவ்வளவு செஞ்சு வைத்தா வேற யாரும் செய்தி அதனால் அப்படி அவர்களுக்கு ஓங்கி உலத்து ஒளி வளர உலத்திலா உலத்திலான முடிவில்லாத அந்த எனக்கு கொடுத்து என்ன செய்த வாங்கி வினை வினையை மெதுவா என்ன பண்ணிட்ட வாங்கிட்டேன் என்று வினையை திருவள்ளுவர் இருள் செயல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயல் பொருள் புரிந்தார் மாற்றி அருமே சொன்னார் செவ்வொள்ளவருக்கு வினைக்கொள்கை உண்டு உயிர்கொள்கை உண்டு அந்த உயிர் வினையிலிருந்து நீங்க வேண்டும் என்பது உண்டு இறைவன் என்பது உண்டு அப்ப அதனாலதான் சொல்றேன் நம்ம பஜ்ரவேல் மொழியாளர் திருவள்ளுவர் <laughs> திருக்குறள் அதையே சித்தாந்தமி சித்தாந்தத்தின் முடிவு என்று சார் அதுதான் என்ன நானும் சொல்றேன் நீங்க இன்னைக்கு இருக்கிற மற்ற மற்ற தத்துவத்தை எடுத்து வச்சுட்டு திருக்குறளோட ஒப்பிடுவதை விட நீங்க சித்தாந்தத்தை வைத்து போது பழுத்து இருக்கு அதிகமாக இது நாங்க மடத்தில் வளர்ந்ததுனால என்னன்னா இந்த ஆள் தான் மடத்திலேயே வளர்ந்து தொலைஞ்சு போனா இப்படி சொல்றான் அப்படின்னா அதுக்காக இனிமே நாங்க எங்கெல்லாம் மாத்திக்க முடியுமா வந்ததுதான் நல்லது என்ன முடிஞ்சது எங்களுக்கு இதே மடத்தில் இல்லாம நாங்க வேற மாதிரி படிச்சிருந்தோம்னா சமய உணர்வு இல்லாம சண்டை யாரும் சமய உணர்வே இல்லாதவரா இருந்தாருன்னா போச்சு ஏழு வயசுல சிவபிராம் எட்டு பண்ணுப்பான் நாங்க அப்ப என்ன தெரியும் எனக்கு போக்கும் வரவும்னா எது நம்ம பிளே விளையாடுறதுதான் தெரியும் இல்லைன்னா இப்ப வரம் புனருவிழா புண்ணியம் அதான் நம்ம இந்த நம்ம ஆறு வயசு ஏழு வயசுல கட்டி கொடுத்து படிச்சு வைக்கணும் அதனால் எது எந்த பாட்டு என்ன பாட்டியா சிவசிவ ஒன்பதா பரி சொன்றும் அறியாதனாயேனி நீ என்ன செய்தாய் ஓங்கி உளந்து உளத்து ஒளி வளர ஓங்கின்னு சொன்ன உடனே வைணவரா இருந்தா பிடிக்கணும் அப்பெல்லாம் பிடிக்கணும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாவாங்க நமக்கு இங்க பிடிக்கிற அல்லவா ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி அப்படின்லாம் அருவி அப்படி பிடிச்சாலும் தேவலாம் என்ன பாருங்க ஏன்னா சம்பந்திதான் நம்ம சம்பந்திதானே அதுல ஓங்கி உலகலந்த உத்தமன் செயற்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் என்னது தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும் ஆடி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளை பூங்கோவலை கண்போது கண்படுப்ப தேங்காதே அதை சொல்லும் நிறைந்தேரோர் எம்பாவாய் அம்மா பாடினாங்க அதுல நெற்று வரல பாத்தீங்களா <laughs> வரல ஏன் வடிவேலறிய வஞ்சனை இல்லை படிக்கல போய் திருவம்பாவையா அப்படின்னா என்ன முத்தன்ன வெண்ணகையா அப்படின்னு சரி முன் வந்து அத்தன் ஆனந்தம் முதல் தித்திக்கு பெய்தா இன்னொன்று வஞ்சன் பெய்தா பகல பித்திரி இருந்து பல பழபடியே பங்கு பித்திரி கொண்டா பல்லா எத்தனை மணி ஒன்று சித்தமடையா படம் இத்தனை மணி நம்ம கேள்வி ஓடி போகுது ஏன் படிக்க வச்சதுனால இல்லை என்ன பண்ணுறது அது மாதிரி ஆனால் அது இருக்குது திருவம்பா திருத்தம் பெரியவங்க பெரியவங்க அந்த அம்மாவெல்லாம் குறை சொல்லப்படாது இருந்தால் நம்ம திரு திருவம்பாவை எல்லாம் பாவை தான் அதை நீங்க ஒத்து நோக்கி பார்த்தாலே தெரியுது அவங்க எங்க போய் குளத்துல குளிக்கவே போகலையே நேரம் எங்க போட்டுது எழுப்ப போட்டாங்க திருப்பள்ளிக்கே போட்டுது திருவம்பாவைக்கு போனவங்க அவங்க திருப்பள்ளிக்கே போட்டுது ஏன்னா அதனால எப்பா கண்ணபிராணி எழுந்திராய் ஆமா அப்புறம் யாரு அந்த அம்மாவை சீர்த்த நப்பின்மை பிராட்டியே எழுந்திராய் வாயில் காவலனே எழுந்திராய் வாயில் காப்பாளனே எழுந்திராய் நாங்கள் நாங்கள் வாரியம் காரியங்களை நீங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு போட்டுக்கு குளத்துக்கே போகலையா நம்மளது அப்படி இல்லையா ஒன்று முதல் எட்டு எழுப்புதல் ஒன்பது குறிக்கோள் பகரல் இதுக்காக நம்ம செய்யறோம்னு அப்புறம் ஒன்பதுல போய் ஏண்டி அந்த பெரிய இடத்த பாப்பா அம்மா இருக்காங்க அவங்கள போட்டு ஆண்டவனே எந்த உருவு எந்த நிறம் எந்த இது என்று கேட்டுக்கும்படி சரி கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் ஏதவனும் ஏதவன் பேர் யாருட்டார் யாரையலார் ஏதவனைப்பாடும் பரிசு என்று கேட்டுக்கிட்டு அது யார வாயில் காப்பாளனையும் நங்கையவன அந்த கோயில் கோயிலே பணி செய்கிற பெண்களை கேட்டுக்கிட்டு பத்துல இருந்து பதினொன்று பதினெட்டு வரைக்கும் நீராடு மையாத்தாடம் பொய்கை புக்கு நம்ம கூட தண்ணி இருந்தால் அப்படி தேவலாம் அடிச்சா தேவலாம் அது படிக்கும்போது எங்க நம்ம குளம் மாட்டேன் தண்ணி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இதை தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஒன்னு பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் அருமையா நீராடுதல் பத்தொன்பது ஏ அம்மா பாக்குறாடி இப்ப நேரம் ஆச்சுல ஒரு நாலு மணிக்கு வந்துச்சாமா என்ன என்ன பெருமான் நோக்கி அப்பா உங்கையில் பிள்ளை உனக்கு அடைக்கணும் அங்க பிரச்சனை எங்கள் பெருமான் உனக்கொன்றறிக்கோள் எங்கெங்கும் இன்னும்பர் அல்லாதோ எங்களுக்கெல்லாம் பக்திமான நல்ல கணவனா வாய்க்கணும்ப்பா வேற யாரும் வாய்க்கப்படாதுப்பா எதிர்காலத்துல நொல்லைங்கிற பயலே எனக்கு கணவனா வரப்படாது சரிதா நொல்லைங்கிற பயல வரப்படாது இல்லை இல்லை இல்லை துணி போட்டு தாண்டா பாருங்க உண்டு உண்டு உண்டு பரம்பொருள் ஆதிபகம் முதற்றிய உலகு வாளறிவன் நற்றால் தொழாரனின் கற்றதனாலாய பயனன் மலைமிசையை நான் மாண்டி சேர்ந்தார்தான் நிலைமிசையை நீடு வாழ்வார் என்று சொல்றார் அந்த மாதிரி கணவனா வாய்க்கணும் அது அது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா பெருமானே எங்களுக்கு என் எங்களின் ஆயிரு எமக்கேலோர் எம்பாவாய் அந்த மாதிரி கணவன் மட்டும் வாச்சிட்டா சூரியன் கிழக்க வச்சு மேற்க போனாலும் வடக்க வச்சு தெக்க வந்தான் ஏ மணி முடிஞ்சு போச்சுடே எல்லாம் சேர்ந்து பாருங்களே போட்டி அருளுகன் ஆதியாம் பாதமர போட்டி அருளுகன் அந்த மாம் தெரியவர்கள் நாளைக்கு பத்தி இல்ல காலையில நாலு மணினா நான் மூன்றரைக்கே வந்துடுண்டி நான் ரெண்டரைக்கே வந்துடுண்டி வணக்கம் நன்றி போடான்ட்டு ஜிம்னு இருக்கு இங்கே இந்த அளவுக்கு எதுவும் இல்லை தான் பெரியவங்களை குறை சொல்லப்படாது இல்லை இருக்கிறது நான் பார்க்குறோம் இப்படியெல்லாம் பாருங்க ஆனால் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதை மிலா பேத பேதமிலா பெருமையினை பேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை கேதம்னா குற்றம் இந்த உயிர் குற்றமாக இருக்கிற ஆணவம் பண்ற அந்த மலங்கள் எல்லாம் நீக்கி கிளர் ஒளியை மேலே மேலே தூண்டும்படியான அந்த பெருமானி மரகதத்தை மரகதம்னு கூட சொல்லலாமா இல்ல வேதங்கள் தொடுதேப்பும் விளங்குதில்லை கண்டேனி நான் மட்டுமா தொடுகிறோம் வேதங்களும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி விஞ்ஞானமாய் மிளிர்கின்ற சுடரி கொடுத்து வச்சோம் என்று சொல்லி இந்த அளவில் வச்சுக்கோமா மறந்து சிலவற்றை என்னது இப்படி கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைக்கு படிக்க தெரியுமா முன்னால சொன்னது அப்படி இப்படி இருந்தாலும் பின்னால <laughs> அது நமக்கு முன்னால சொன்னது என்ன தகராறா இருந்தாலும் பின்னால சொன்னது இப்படி போயிட்டு இறைவன் வந்தாச்சா